ஒரு வணக்க வழிபாடு அது அட்டம் அட்டம் அதுல கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நன்மைக்குரிய நேரம் ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் அல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் அல்ல அது ஒரு அட்டம் குடும்ப வாழ்க்கை அதாவது செக்ஷுவல் லைஃப் இதுவும் விவாதம் விவாதம் எனவே குடும்ப வாழ்க்கையை விவாதத்தாக பார்க்கிற மார்க்கம் சமர்ப்பம் அதுல முழு பிரபலம் அதனால பள்ளியில விவாதத்து செய்வது ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஹஜ்ஜி செய்வது போல திருமணம் என்பதும் நிக்கா என்பதும் பெபிகன் தலைவர் வேர்ஷிப் என்று எங்களை விருப்பத்துக்கு செய்ய வேர்ஷிப் என்று வந்தால் எங்களை விருப்பத்துக்கு செய்ய அதுக்கு ஒரு கைட்லைன் நாங்க அந்த ஃபாலோவத்தை ஆரம்பிக்கிறோம் போறோம் நாங்க ஆரம்பிக்கிறோம் இதுல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயமும் குரான் ஹதீசுடைய நிழல்ல பிராக்டிக்கல் லைஃப் சொல்ல போறேன் பொதுவாக எங்கள்கிட்ட சில விஷயம் இருக்குது எவ்வளத்துல ஊண்டி பிடிக்கணுமோ அவ்வளத்துல ஊண்டி பிடிக்க மாட்டோம் எவ்வளத்துல சொத்தா இருக்கணுமோ அவ்வளத்துல கடினமா கடினமாய் உதாரணமாக உங்கள்ட்ட ஒருத்தர் கடன் கேட்டு வந்தார் கடன் சேர்த்து வந்தார் நீங்க எப்படி போகணும் ஆடை கடன் டீல் ஆரம்பிக்கக்குள்ள வெரி ஹார்ட் என்னத்துக்கு எப்ப தருவீங்க நீங்க மவுத்தா போன யாரு நான் கேட்கணும் நீங்க இல்லை நான் ரிகவரி பண்றதுக்கு என்ன வழி எனக்கு ஓகே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் போறாங்க கடன் கூட கடன் வாங்கக்குள்ள நீங்க இந்த செய்தி நடக்கணும் நோ கஷ்டம் பண்றது ஹண்ட்ரட் எனக்கு இவன் நல்லா தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னால ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னால கொடுக்கல் வாங்கல் நல்லா இன்னைக்கு சொல்லி எடுத்த அந்த சேவையரை வச்சுட்டே கிளீன் பண்ணிடலாம் ஆனா கடன் கொடுக்கக்குள்ள ஹார்ட் கடனை ரிகவரி பண்ணக்குள்ள வெறும் சொந்த நாங்க பேர் மாத்தலாம் கடன் கொடுக்கக்குள்ள வெறும் உங்களுக்கு இல்லாத யாருக்கு எனக்கு உங்களுக்கு விட எடுத்துண்டா எடுத்துட்டு போவோம் எனக்கு தீர்ந்தாங்க அவங்களுக்கு தீர்ந்தாயிருந்தா அவங்க சொல்லிக் கொடுப்பாரு திருப்பி வாங்க போக்குள்ள சில வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் காவலை கேட்கலாம் இது தந்த சொந்த பணத்தால தனக்கு சூனியம் செஞ்சு கொண்ட கதை இந்த பணத்தால இந்த பணத்தால அதே மாதிரிதான் கல்யாணம் கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணி போட்டு டைம் எடுப்பாங்க எதுக்கு வலிமா கொடுக்கும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு பண்ணி போட்டு மூணு மாசம் நாலு மாசம் சம்டைம் டூ இயர்ஸ் எடுப்பாங்க படிக்கிறான் கல்யாணத்தை கன்ஃபார்ம் எடுத்து நடத்திடுவோம் அந்த ப்ரொஃபஷன் செலாத்தை சொல்லுவாங்க அசலுக்கு போடும் மகளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் just be took about three hour no impossible அந்த ப்ராசஸ் அட்லீஸ்ட் ஒரு three months you are the tight you are the நாங்க மசூரா செய்யணும் எங்களுக்கு ஒரு ஃபெமிலி ஒட்டிக்குது நான் எனக்கு சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன் within the திருமணம் என்பது நிக்கா என்பது கல்யாணம் என்பது இன்ஃபார்ம் பண்ற மெட்டர் அல்ல அவர்களோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய மெட்டர் இன்னைக்கு நாங்க எங்களை வித்திந்த ஃபேமிலி வந்து இன்ஃபார்ம் தான் பண்றது ஆஹ் கல்யாணம் பேசி முடிச்சிட்டா யாரும் சொல்ற சொந்த தம்பிக்கு சொந்த நானும் அப்படி இன்ஃபார்ம் பண்றேன் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணவா ஃபேமிலியோ டிஸ்கஸ் பண்ணலாம் you might the three months time I gotta proposal உங்களோட வியூ என்ன உங்களோட வியூ ஒரு திருமணம் என்பது உங்களோட குடும்பத்தை சேர்க்கிற ஒரு ப்ரொடக்டா மாறும் திருமணம் என்பது உங்களோட குடும்பத்தை சேர்க்கிற ப்ரொடக்டா மாறும் பிறந்த கூட டெவலப் பண்றோம் அதுக்கு போல இஷ்டகாரா செய்வோம் எல்லாத்துக்கும் இஷ்டகாரா செய்வாங்க இந்த மாசத்துல நல்ல மாசம் அன்னை பாத்திமத்து சஹரா ரவி அல்லாஹாவுக்கு மாப்பிள்ள பார்த்தாங்க சல்லா சொல்லா அவ சின்ன பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்த்தது இவர் தான் மாப்பிள்ள வாபஸ் பார்க்கிறோம் வாப்பன் அப்படி பார்க்க இவர் என்ன மருமானை தான் நல்ல அது இப்பதான் அவருக்கு வயசு பத்து வயசு அவரோட மாலுக்கு வயசு அஞ்சு வயசு நோயில் பண்ண தேவையில்லை கல்யாணம் என்ற ப்ராசஸுக்கு டைம் எடுக்கும் டோன்ட் ஹரி கேட்ட உடனே பதினஞ்சு அது மார்க்கத்துல இவாதத்தை மார்க்கத்துல தேர்ட் பார்ட்டிய பத்தி பேசக்கூடாது அது மார்க்கத்துடைய அடிப்படையான கருத்து நிக்காக என்ற ப்ரொஃபஸ்ல பேசித்தராகும் ப்ரொஃபஸ்ல பேசித்தான் ஆகும் மகளுக்கு ஒரு நிக்காக நான் செய்ய போறேன் உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மாப்பிள்ளைய பத்தி நான் விசாரிக்க போறேன் ஏண்ட பக்கத்து வீட்டுக்காரன் யாரோ தெரியாது அவங்களாலும் உங்களுக்கு எந்த எந்த நிக்காக எந்த சம்பந்தம் ஆனா மார்க்க சொல்றது அல்மஸ்தான் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க உண்மையை சொல்றது கடமை உங்களுக்கு நீங்க இது எனக்கு எனக்கு தேவையில்லாத ஒரு வேலையை வந்து எடுத்து சொல்லி நீங்க ஒதுங்கி போனா அது அதுல இருக்க பிறகு என்ன சரி ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு இன்னொரு புத்தகம் அதான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கப்படுது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால முதல் கட்டம் முதலாவது படிச்சு பாடம் நிக்காவுட்ட கன்ஃபார்ம் பண்றதுக்கு யார் மனசுல absolute கராக்கள் மாத்திரம் பரவாயில்ல பொதுத்து கராக்கள் மாத்திரம் அதிகமான நிக்கானுடைய பெயிலியர் இங்க நடக்கும் நாங்க அவசரப்பட்டு சொல்லுவாங்க எப்ப சொல்லுவாங்க எப்ப எல்லாம் முடிஞ்சது போல இது அவசரப்படுற வேலை அல்ல இது அவசரப்படுற வேலை அல்ல எங்க தெரியும் அவசரப்படணும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கற்பப்பட்டத்துக்கு பொருட்டாய் இருக்கிறார் பார்க்க அஞ்சு விஷயம் நினைக்கிறேன் தொழுகைக்கு நேரம் வந்துட்டா உடனே தொழணும் தொழுகையை பின்பற்ற செய்யணும் ஜனாதா மௌத்தானா என்ன செய்யணும் அவசரமா இது மூணு முறை அடிச்சுள்ளதா தொழுகைக்கு பக்து வந்துட்டா உடனே தொழணும் ஜனாதா மௌத்தானா என்ன செய்யணும் உடனே அடக்கணும் அதே அடி செய்யுது கல்யாணம் நிச்சயப்படுத்தப்பட்டு செய்யணும் உடனே ப்ரொசஸ் பண்ணணும் ஆனா அந்த ஹதீஸ்ல பௌத்தானாக்கள் நடக்கிற விஷயத்துல எங்களை மாதிரி ஸ்மார்ட்டான யாருமே இல்லை அது போய நாளாய்க்கோ மேலோ லீவ் நாளாய்க்கோ மேலோ மழை நாளாய்க்கோ மேலோ ரூம்ல பேர்த்டே பாண்டி நடக்கிற நாளாய்க்கோ மேலோ ஆக ரூம்ல கல்யாணம் ஒன்றை ப்ரொசஸ் பண்ணி அன்றைக்கு தான் அந்த பங்கன் நடக்கிற நாளாயிட்டாலும் சரி ஜனாதாவுக்கு மௌத்தான அடக்கிற சேர்த்து எங்க சமூகத்தை மாதிரி முன்னுதாரணமான சமூகம் யாருமே இல்லை மாற்ற அம்மா மௌத்தாய் அதே ஹசித்த மருந்துக்குதான் கல்யாணம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாலும் ஜனாதா அட அவசரமா அடக்கிறதுக்கு துடிக்கிறது போல கல்யாணத்தை செஞ்சு முடிக்கிறது அது எங்களுக்கு ஒரு குடும்பம் இல்லை எங்களுக்கு ஒரு குடும்பம் எல்லாரும் பாவம் எதாவது செய்யறோம் அதுல கைவதை செய்யல அது அவசரமா செய்யணும் அதுலதான் மறக்க படித்த பாடம் என்னன்னா நிக்கா கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ அவ்வளவு டைம் செய்யணும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யணும் இதே பார்த்தீங்கன்னா அந்த புறத்தை அவசரமாக அவசரம் இப்ப இந்த ப்ராசஸ்ல மசூராக்கள் தேவைப்படும் ஒப்பீனியன் தேவைப்படும் அதுக்கு ஜென்ரல் பப்ளிக் அவனோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது உண்மையை சொல்லுவோம் உண்மைய சொல்லுவோம் ரெண்டாவது ஒன்றுதான் இஸ்திஹாரா அல்லாஹத்துல கையில கேட்கும் அல்லாஹத்துல கைத கேட்கும் எதைகளுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ரகசியங்கள் மரபியங்கள் யாருக்கும் பெரிய குடும்பம் சகப்பட்டாங்க சகப்பட்டாங்க அதனால் அல்லாஹிடத்துல மட்டும்தான் இதனுடைய கைவு கேட்கணும் அல்லாட்ட பிள்ளைகளுக்கு இதுவா பாடமாக்கி எந்த ஒன்றுக்குமே இசைக்காரம் செய்யும் அவ்வளவு ஹைவை கேட்கிற பொழுது அதான் டவுட் ஆகி போனா நம்ம இல்லமா கொஞ்சம் பயணத்துல ஹைரவை சரியாகும் அம்மா எனக்கு உங்களுக்கு தோணும் இரண்டாவது ஒரு மிக முக்கியமான ப்ரோசஸ் கல்யாணம் அது பொதுவாக எல்லாரும் கடைபிடிப்பாங்க அவருக்கு தெரியும் குரான் சொல்வது ஒரு அழகான வார்த்தை கணவனுக்கும் மனைவிக்கும் எக்ஸாம்பிள் தெரியுமா கணவனுக்கு மனைவிக்கு எக்ஸாம்பிள் உதாரணம் புண்ண விபாசும் வணக்கும் விபாசும் கணவனுக்கு மனைவி ஒரு குளோ மனைவிக்கு கணவன் ஒரு அல்லா சுபகானவத்தால் இந்த வார்த்தையை சொல்லி கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்ப அல்லா எப்படி எல்லாம் சொல்லிடுமோ அப்படி எல்லாம் இதுக்கு பொதுவாக சொல்லுவாங்க ஒரு இந்த உடுப்பு இந்த முடிக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த வாய் நெருக்கமா க்ளோஸ்ல தங்கிக்கிறது எனக்கு இந்த முடிக்கு ஆக க்ளோஸ் ஆனது என்ன என்ன இந்த க்ளோஸ் அதே மாதிரி தான் இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுது இந்த மாதிரி சொல்லுவாங்க உடம்புக்கும் இந்த க்ளோஸுக்கும் இடையில ஒரு திரை இல்லை ஒரு கேட்டு இல்லையே அது மாதிரி இந்த வாழ்க்கையில ஹஸ்பண்ட் வாய்ந்த வாழ்க்கை இல்ல இடையில கேட்க முடியல இடையில கேட்க முடியல கேட்கணும் கொடுத்தால் வாழ்க்கை வைபம் ஹஸ்பனும் வைஃபும் சேர்ந்து மசூரா பண்ணி போட்டிக்குள்ள ஹஸ்பண்ட் சொல்ற உமாட்ட கேட்டு வார்த்தை எதுவுமே அப்படின்னு ஆகிடும் அது பெமிசை பண்ண உமாட்ட கேட்டு செய்யணும் மட்டும் பெமிசை பண்ண ದಾಸ್ತಾರ ಎಂದು பண்ணுவாங்க உங்களோட உங்களோட எதையில இல்லையே அது மாதிரி கூட்ட தீபா அவர்கள் அந்த பெண்கள் அந்த உங்களோட உங்களோட உங்களுக்கு நீங்க அவங்களுக்கு இதே மாதிரி ஹஸ்பண்ட் எதை சொன்னாலும் திரும்பி உப்பாட்ட கேட்போம் ஹஸ்பண்ட் கேட்பார் நான் நோ நோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உன்ன லிபா சுந்தக்கும் வாங்கும் இந்த ஆயத்தை வச்சுட்டே பேசுவோம் அஜி பெண்ணால் வருவதாக அது எப்ப கொடுப்பல வாங்கிட்டீங்களா என்ன வாங்கிக்கலாம் ஒரு உடுப்பு வாங்குற ப்ரொசஸ் தான் ஒரு உடுப்பு வாங்குற ப்ரொசஸ் தான் பொறுப்பாக்குற ஃபைவ் தௌசண்ட் நீங்க சொல்லுங்க நீங்க எந்த போவீங்க அங்க போய் வாகனத்தை பார்க் பண்றதுக்கே ஃபைவ் தௌசண்ட் பில் வரும் பார்க்கிங் பார்க்கிங் ஃபீ அந்த கடைக்கு போவீங்களா எது வாங்குறது குரூப் உங்களோட பைனான்சியல் கெப்பாசிட்டிக்கு தான் நீங்க கலையை கொடுப்பீங்க எதுக்கு எதுக்கு கொடுக்குவாங்க நீங்க லண்டனுக்கு போனான்னு சொல்லி அங்க இருக்கிற எந்த எந்த சொல்லுவாங்க அதுக்கு எந்த மோலுக்கு போகிறா ஐயன் மோலுக்கு கூட போகிறா ஏன்னா உங்கட மனமும் கூடாது போகும் ஒரு உறுப்பு வாங்குற ப்ரோசஸ் தான் எந்த ப்ரோசஸ் இந்த கல்யாணம் முடிக்கிற நீங்க முதலாவது யோசிக்கோனா யோசிச்சீங்க என்னால இது கூட்டு வைப்ப பிள்ளையில பூஜையோடு போகணும் கை நீக்கிற மொத்த காசு ஐம்பதாயிரம் ரூபாய் இதுல முழு பேருக்கு வேணா வாங்கிடணும் முழுப்பு வாங்கிடணும் ஆனா அங்க போட்டிருக்கிற சல்வார் மினிமம் ஆக லோன்ல சல்வார் போட்டிக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த கடைக்கு போனீங்களா இதே மாதிரிதான் நீங்க பார்த்து கொள்ளணும் உங்களோட monthly salary thirty thousand rupees அப்படி இல்லை இப்போ ஹண்ட்ரட் தௌசண்ட் என்ன ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸோட மந்த்லி ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்து அந்த கேர்ள் பாவிக்கிற ஹேண்ட் பேக் இருக்குது அது பரிச வாங்குது இது வந்து பரிச வாங்குது மொபைல் போன பார்த்தா அது வந்து ஐபோன் போர்டீன் தான் வந்து இருக்கிற 15 பாயிண்ட் என்ன பண்ணீங்க உடுப்பு வாங்கக்குள்ள உங்களோட பட்ஜெட்டை நீங்க பார்க்கறது போலத்தான் ப்ரொபோசல்ல பார்க்கணும் உங்களோட பட்ஜெட் இதுல கேளுமா இதுல கேளுமா இத சம்டைம்ஸ் பொறுப்பு நீக்கம் சம்டைம்ஸ் இருக்க பொறுப்பு வரும் ஒரு லட்சம் ரூபாய் நான் சொல்லுங்க போவாங்க உடுப்பு முதலாவது நீங்க உங்களோட பைனான்சியல் பொலிமை வச்சு நீங்க அந்த உடுப்பு கடையை முடிச்சிட்டு போனதான் உங்களோட மாமா எல்லாம் நீங்க எல்லாம் அது மாமா கட்டுவாரு மாமா கட்டுவாரு மாமா உருசாரம் நீக்காரா நான் சொல்றது கல்யாணம் வந்து சொல்லவே இது அது நிக்கா அது நிக்கா எல்லாம் மாமா ப்ரொவைட் பண்ணுவாரு நான் சும்மா போனோம்டா என்ன பேர் சொல்ல எனக்கு தெரியாது பேர் தான் the job, be smart. Be smart. சும்மா கிடைக்கிறதெல்லாம் ஒன்றுலேயுமே இல்லை லாபம் சும்மா கிடைச்சா பெரிய நாங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியது If you got something free, it means you are going to do something. நீங்க மாமா கையில வலித்துக் கொண்டா நீங்க முதலாவது என்ன ரூபாய் மரியாதை மரியாதை பேசுன்னா மாமட கையில ஒரு ரிமோட் கொண்டோட மாமட கொடுத்துட்டீங்க நீங்க ஒப்ளை பண்ணுங்க மாமா நான் ஒப்ளை காவறேன் ஒரு நாளும் அல்லா உடுப்புன்னு சொல்லிட்டு சொல்றேன் எந்த கடையில போயிட்டு சாமான் வாங்கணும் உடுப்பு வாங்கணும் தென்னால உடுப்புன்னு போறோம்ன்றத நீங்க முடிவு தெரிஞ்சுக்கிட்டு பாப்பீங்க உங்களோட பேங்க் பேலன்ஸ் உங்களோட கையை பொக்கட்டை பாதுகா முடிவு செஞ்சு போல எந்த ஊர்ல நிக்காக எனக்கு பேசப்பட்டிருக்குது என்ற தெரியல முதலாவது சொல்றேன் நான் ஒரு லைஃபுக்கு பழகிக்கிறேன் அந்த லைஃபை நான் கம்ப்ரமைஸ் பண்ண தேவை இந்த பாப்பா ரிச்னஸ் பிஸ்னஸ் பாப்பா என்ன ஒரு லைஃபுக்கு பணம் எனக்கு அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் தான் இந்த பாப்பா என்ன பார்த்து போல என்ன பார்த்து ஏண்ட ஒரு யாரு வேணும் ஒரு மாப்பா அது யார்கிட்ட அது சமபாகம்ன்றது ஒரு சஹாபி பெண்மணி சொன்னா யார போட்டா எனக்கு மூணு பேர் நிக்காக என்ன கல்யாணம் முடிக்க ப்ரொபோஸ் அனுப்பிக்கிறாங்க நான் யார முடிச்சது கேட்டாங்க மூணு பேர் மூணு பேர் பேரு இருக்குது நான் பேரை மறந்துட்டேன் அந்த மூணு பேர் இருந்தாங்க இவரை முடிக்க வாரம் சேர்ந்து அவங்க பணம் இல்லை அவரே கஷ்டப்படுறாரு பணம் இல்லை உனக்கு எப்படி வாழ்க்கை தர போறாரு கேர்ள்ஸ் சைட்ல லேடிஸ் சைட் எப்பயுமே பார்த்தோம்னா இவர் என்ன ஒரு சேஃப் ஜோன்ல வைக்கிறதுக்கு பைனான்சியல் எபிலிட்டி இவர் இருக்கிறார் அது யார் பார்க்கணும் அது யார் பார்க்கணும் ஃபைனான்சியல் எபிலிட்டி இவர் தெரிஞ்சுல யார் செய்கிறது யார்கிட்ட ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரொபோசல் பண்ணக்கூடிய போய் இருக்கிறார் அவரு ஜொப்ளெஸ் ஆயிட்டாரு அப்ப நான் யாராக அதனால இந்த ரெண்டு முதல் கட்டமா ரெண்டாவது கடைக்கு போனீங்க கடைக்கு போனா நீங்க உமா உங்களோட பாப்பா கூட கொடுப்பாங்க இந்த வயசு கடைக்கு போனீங்க என்ன அனுப்புவாங்க நான் மாப்ப மாட்ட கேட்கிறேன் உங்களோட வயசு வந்த மகனுக்கு நீங்க என்ன செய்ய பில் கட்டுவீங்களா வாங்கி கொடுப்பீங்களா இருபது வயசு மகன் இருபத்தி ரெண்டு வயசு மகன் இவரை கூட்டிக் கொண்டு பேசி கடைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்களா அவர் வாங்குறதுக்கு நீங்க பில் பே பண்ணுவீங்களா வாங்கறதுல நீ இதை வாங்கி இந்த கலர் நல்லா எது எனக்கு விருப்பம் என்று சொந்தமா இருந்த மாப்பிட சொல்லுவாரு யார் சொல்லுவாரு என்ன பொண்ணு பார்க்க கூட அப்படித்தானே பிரபம் பாப்பமாருக்கு சொல்றேன் தயவு செஞ்சு உம்மமாருக்கு சொல்றேன் பேரண்ட்ஸுக்கு சொல்றேன் கேர்ளுக்கும் ரைட்ஸ் இருக்குது போய்க்கும் ரைட்ஸ் இருக்குது தந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண கடைக்கு போயிட்டு தனக்கு விருப்பமான விருப்பத்தை சூஸ் பண்ற ரைட் யாருக்கு இருக்குது யாருக்கு அந்த ஆளுக்கு இருக்கிறது போல அந்த கேர்ளுக்கு இருக்கிறது போல தந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற ரைட் யாருக்கு இருக்குது சொல்லுங்க அதுக்கு சொல்றது நீங்க இன்டர்வியூ பண்ணி இதைத்தான் முடிக்கணும் என்று சொன்னா அந்த நிக்காகுக்கு பெயர் வந்து நிக்காகு கிட்டுபாரி போர்ஸ்ஃபுல் மேரேஜ் என்ன மேரேஜ் கல்யாணம் முடிக்கிறதாக்க சந்தோஷப்படுவீங்க சொல்றேன் அவசரப்பட வேணாம் போர்ஸ்ஃபுல் නිකාහ කරනකොට තමයි. නිකාහ எப்படி இருக்கணும் உலகத்தில் ஆம்புலையா படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலே ஒரு இமேஜினேஷன் யார பத்தி யார பத்தி எப்படி இமேஜினேஷன் அது இருக்கும் அது யாராவது இல்லைன்னு சொன்னா அது இல்லைன்னு சொல்லி யாருக்கு பாதுவேனா அது இருக்கும் ஆனா எந்த வயது இப்படி இருக்கணும் என்ற இமேஜினேஷன் உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளையில தலையில நிற்கும் அந்த டிக்னேஷன் சொல்ல சொல்ல மாட்டேன் ஆனா அவங்களுக்கு எதிர்பார்க்க அதுதான் குரான் ரெஸ்பெக்ட் பண்ணது அதுதான் குரான் இருக்குது பன்கிஹோ பன்கிஹோங்க என்ன நிக்காக செஞ்சுக்கோங்க மா மக்தார ஆபாவும் உங்களோட வாப்பவுமா குழந்தை சந்தத்தை அப்படி சொல்லுங்க புரிஞ்சுக்கோங்க இது நான் வாப்ப பக்கம் சொல்றது ஒரு உண்மை வாப்ப புரட்சி தந்தத்தை நீங்க முடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் என்ன உண்மைதானே வாப்ப பேர் வச்சேன் நான் அரை மந்தத்தாக்கு போகணும்ன்றத முடிச்சது யாரு என்ன பேர் நான் இந்த ஸ்கூல்ல படித்த முடிச்சது யாரு எனக்கு யூஸ் பண்ணி பேர் வச்ச யாரு அவங்க விரும்புறாங்க எங்க பேரு பேர் நாங்க பேரு வச்ச நாங்க தான் மதுசாக்கு அனுப்பினா நாங்க தான் செலவழிச்சது போல இதோட சாய்ஸ் இதுதான் இதை முடிந்து சொல்றதுதான் ஞாபக நிலைப்பாடு பேரை சொல்லிய நிலைப்பாடு அவன் அப்படிதான் பார்ப்பாங்க எல்லாத்தையும் நாங்க சூஸ் பண்ணது போல இதே நாங்க சூஸ் பண்ணி தான் பேரை சொல்லிய எதிர்பார்க்கப்படித்தான் ஆனா அவங்க சூஸ் பண்ணி தருவாங்க வாழ போறது யாருக்கு வாழ போறது அந்த போய் எங்க சொல்லுங்க அந்த போய் எங்க வாழ போறோம் சூஸ் பண்ணி தந்தாங்க வாழ போறது நாங்க போய் தமிழ் சூஸ் பண்ணி தந்தது பிறகு பிரச்சனை சொன்னா பாருங்க சமாளிச்சு போவோம் அதனாலதான் குரான் சொல்லுது பன்சிஹுமாபாபலக்கும் பன்சிஹுமா சாத சாபரல்லா அதுக்கு தப்பிட்டிக்கு என்ற ஒருத்தருடைய உள்ளத்தில் இருக்கிற இமேஜினேஷன் யாரும் தப்பீர் பண்ணல உதாரணமாக சொல்றேன் பட்டிதாப்பம் சாப்பிட்டீங்க ஒருத்தருக்கு அவருடைய ருசியை வழங்கப்படுத்துறது உபயோகப்படுத்தீங்க வட்லாபத்தை சாப்பிட்டு போட்டு வட்லாபத்தை நல்ல டேஸ்ட் டேஸ்டை விளக்கப்படுத்தும் ஒருத்தருக்கு You paid more than 500 to அதை செலாக்ட் வந்துட்டு சோபியா பார்க்கலாம் அதை நீங்க அடிச்சு கொண்டு விட்டு வேலைனா அரபிக்காரங்க போன்ற ஊகத்தளிக்கிறேன் அது மாசம் போட்டு அவங்களுக்கு என்ன எங்கேயோ போன மாதிரி இருப்பாங்க கம்பம்ல போட்டு கொண்டு இருப்பேன்னா முழு பேருக்கு தலைவலி முடியும் அர்த்தம் என்ன தெரியுமா உலகத்துல அத்தனை கடைக்கு போனால் அத்தனை அடிச்சு இருக்கு இதுல எந்த அத்தனை உங்களுக்கு உங்களுக்கு அது ஒரு அத்தனை அது என்னன்றது நீங்க தான் பறந்துருக்கோம் அல்லா சொல்றான் உனக்கு முதலாவது சாட்டிஸ்பேக்ஷன் இது இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரம் ஆச்சரியமான கலாச்சாரம் மோசமான கலாச்சாரம் நான் சொல்ற அதுவும் ஜினாவுடைய ஒரு பகுதி நான் சொல்லுவேன் கல்யாணத்தை பற்றியே போட்டோ எடுத்தாச்சு பிரெண்ட்ஸ் பாக்ஸை காட்டுறது இது நல்லமா ஜினாவுடைய ஒரு பகுதி தான் அது இன்றைக்கு இருக்கிற உலகம் பொல்லாத உங்களோட வயசு யாருக்கிட்ட பேரத்துக்கே ரைட் இல்லை அல்லா உங்களுக்கு ಕಾವಲ್ಕಾರರ ಗುರು ಮನ ಇನ್ನೊಬ್ಬರು பத்து பேர் பார்த்து ரிஜெக்ட் பெண்ண பதினோராவது ஆள் பெண் இவன் தான் தேடிக்கொண்டே வாய்ப்பு அஞ்சு பேர் பார்த்து எனக்கு ஐடியா இல்லை எனக்கு ஐடியா இல்லை இந்த இமேஜில் இருக்கின்ற படம் இல்லை அது அஞ்சு பேர் வந்து இப்ப ஆறாவது ஆள் வந்து இப்படிப்பட்ட ஒரு கலர்தான் பார்க்க முடியுது இது இது அல்லா அப்படித்தான் படைச்சிருக்கிறது இது அல்லா அப்படித்தான் படைச்சிருக்கிறது அல்ல யாரையும் வீணா படைத்தவில்லை ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அல்ல வைத்த படைச்சிருக்க ஜோடி படைத்தது நீங்கள் கெட் பண்ணேன் நீங்கள் கெட் பண்ணதுக்கு அரசு இது கேர்ள் விளங்குவாங்க நல்லா கேர்ள்ஸ் இல்லாமல் சில கட்டங்கள்ல இந்த ரெண்டுல நடந்திருக்கு ரெண்டு பேர் பார்த்துட்டு நாம யோசிப்போம் என்று சொல்லி சொல்லிட்டு போனா சைக்காலஜிக்கலி அவங்க என்ன போராடுறது யோசிப்போம் நாங்க அப்படி போகலாம் இது கலாக்கள் நம்பலாம் நம்ப நம்பலாம் ரிஜெக்ட் யாரையும் எப்படி ஒரு அன்பனுக்கு ஹஸ்பண்டுக்கு தன்னை கேர்ள் அந்த அந்த அந்த கேர்ளை செக் கேர்ள் மிக இந்த விஷயத்துல யாரும் அவசரப்படவாரம் வீட்டில் எடுக்கவாரம் இனத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சொல்ல வேண்டிய முகத்துக்கு சொல்லியிருக்கோம் இல்லாம இனத்துல நீங்க அடக்கி வச்சு கல்யாணம் முடிச்சா துருவாவுத்தெல்லாம் கிடையாது அப்புறம் சொல்லி சொல்றேன் கல்யாணம் நடக்குது மூணு பேர் சேர்ந்து போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த போயும் சேர்ந்து எங்க போறாங்க கொண்டு போறாங்க பாரத்தை கராய் பாரத்தை வீட்டுக்குள்ள இருந்து இந்த காலத்துல சிசிடிவி எல்லாம் உபயோகிக்குது சிசிடிவில மாப்பிள்ள மாவுடைய பாரத்தை இதுல மாப்பிள்ள யாருன்னு சொல்லி அவன் நினைச்சிட்ட இவராத்தான் இருக்கும் அவர் ஏற்கனவே முடித்தவர் யாரு ஏற்கனவே இவராத்தான் இருக்கும் என்ற ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு கல்யாணம் அவரை மாதிரி நான் எதிர்பார்த்து Please, be careful. அங்க யாரும் வெக்கப்படவா சொல்ல வேண்டிய ஓப்பனா சொல்லு என்ன இன்னைக்கு மனசு நோகையிடும் நாளைக்கு குடும்பம் இருந்தால் மனசு நோகிறத விட மனசு நோகிறது நல்லா எதை விடவும் குடும்பங்கள் உண்டா அப்ப நீங்க சூஸ் சூஸ் பண்ண நீங்க கலர் பாப்பீங்க பாப்பீங்க அது மாதிரி தான் இந்த எது கல்யாணம் பொறுப்பாக்க இந்த ஒரு சொல்றது இந்த கலாச்சாரம் மாறும் ஒரு பெண் பா பார்த்துதான் அது ஹதீஸுக்கு அது ஹதீஸ்ல எப்படி பார்க்கணும் சொல்லுவோம் எப்படி பார்க்கணும் இன்றைக்கு அதிகமான நாட்கள் பொன் பார்க்கறதுக்கு பொன் பார்க்கறது பார்க்கல அடுத்த நாள் மேக்கப் எல்லாம் முடிஞ்சு பாத்ரூம் போயிட்டு வந்தா டவுட் நான் ஆள் மாறி வந்தேன் யார் மாறி வந்தேன் மேக்கப் பண்ணி வச்ச என்ன அழகா தெரியுங்க இப்ப நீங்க இத்தனாம் தேதி துபாயில இருந்து மாப்பிள வார இன்ஷால்லா வார வியாழக்கிழமை அதற்கு நாலு மணிக்கு வாரம் யாரும் மாப்பிள வாங்க வாரம் புதன்கிழமை அடுத்து செலுத்து வரும் கொடுக்குவாரோ எல்லாம் கொடுத்து பார்த்து எல்லாம் வச்சு இந்த மாதிரி மேக்கப் பண்றது நாணயம் இருபத்தையாயிரம் கொடுத்து பண்ணி இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வந்து இருபத்தஞ்சு வயசாக்கி காட்டணும்னா மேக்கப் அது வேணும் இதெல்லாம் வச்சாரு கடைக்கு நீங்க பார்த்தது பொன் நீங்க பார்த்தது மேக்கப் பொன் பார்க்க சொல்லி பார்க்க இந்த கலாச்சாரத்தை கொண்டு வாங்குவோம் இது ரியல் லைஃப் லைஃப்ல ஏமாறுற இடம் இது லைஃப்ல ஏமாறு நீங்க பொன் பார்க்க முடியுமா அவருக்கு தெரியாம நீங்க பார்க்கணும் என்ன பார்க்கிறது தெரியாம நீங்க பார்க்கணும் அது நம்ம கூட எப்படி சொல்லித்தான் தேவை எப்படி சொல்லி அவங்களுக்கு நான் நினைக்கிற தேவை அதை அழைக்கிற ப்ரொஃபஸர் அவங்களுக்கு தெரியும் அப்பதான் நேரா பார்த்தேன் எனக்கு தொந்தரவு கூட்டாளி தொந்தாரு எனக்கு அவரு நெருக்கமானவர் சொன்னாரு கல்யாண ப்ரொபோசல் நடந்து கொண்டிருக்கிறார் மாமா ஒரு மௌலவி அவரு சொன்னாராம் மற்றத்தோட வந்தாச்சு இருக்கும் வந்துடுவீங்க வந்து பொண்ணை பார்த்து போங்க இவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாரு இவர் வந்து வியாபாரத்துல சொன்னாரு கூட்டி கொண்டு பேசு வீட்டுக்கு பேசு வீட்டுல யாருக்கும் சொன்னது இந்த மாப்பிள்ள வந்திருக்கு யாருக்கும் சொல்றது வீட்டுக்கு பின்னுக்கால கூட்டி பேசு அந்த மகள் வந்து அப்ப உடும்ப கடைபிடிக்கிறோம் இதுதான் நம்மளோட வயசு சரி கொடுத்தோம்னா நாம் ரியல் மார்க்கத்தில் எப்படி முன்காட்டுறோம் அதை முன்காட்டுறோம் அதனால யாரும் சொந்தாக்க பயிற்சி ஏமாந்துட்டு வரலாம் செலாக்கள் பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு விருப்பம் இல்லை அங்க வெற்றி அந்த இதெல்லாம் பிரிந்துட்டு வானமண்டு செல்வேணுமா இப்ப வானமண்டு செல்வது பிரச்சனை நீ பத்து மாய்க்கு வேணும் பத்து மாய்க்கு இதுல விட்டு தவறு லைஃப் துருவா லைஃப் என்னத்தை இதெல்லாம் தேவையில்லாதது பொன் பார்க்கறதுக்கு மாப்பிள்ள பார்க்கறதுக்கு டெக்கரேஷன் இந்த ஆர்டிபிஷியல் நீங்க பார்த்தது பொண்ணல்ல நீங்க பார்த்தது யாரோ ஒருத்தர் மேக்கப் நீங்க பொண்ணு விட்டு யாரும் கூட மேக்கப் பண்ணாண்ட அந்த பேஸ்புக்கு போயிட்டு அதுக்கு அவங்க நல்லா அவட எவ்வளவு உங்களோட மேக்கப் நல்லா இருக்குது மூசாலை சிலாசுடைய மனைவி பொன் மாப்பிள்ள பார்த்தா எப்படி பார்த்தா இது பொறாத்து வரலாம் சொல்றேன் திருமணம் என்பது திருமணம் என்பது ஒரு லீகல் ப்ரொசஸ் அல்ல அது ஒரு லவ் ப்ரொசஸ் என்ன ப்ரொசஸ் லீகல் ப்ரொசஸ் அல்ல நாங்க பொதுவாக ஜும்மாக்கள் உலமாக்கள் இந்த எஃப்ஐஆர் பத்தி பேசுறது ஹதீஸ் எஃப்ஐஆர் பத்தி எவ்வளவு ஹதீஸ்ல எவ்வளவு இருக்கு இந்த புகாரி சரிந்தவர்கள் முதலாவது ஹதீசிக்குது முதல் முதலாவது ஹதீஸே மதீனாவை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மக்கள் ஐக்கியக்காரர் அதுல சொன்னாங்க இதுல ஒருத்தர் ஒரு பொம்புதற்காக மைக்ரேட் ஆனாலும் இது இருக்கிற நடக்கிறதா மதீனாவிலிருந்து மக்காவில் ஒரு கேளை இவர் விரும்பியவர் அந்த கேர்ள்ட ஃபேமிலி பைக்ல எடுத்தாங்க எங்களுக்கு இவரு சேர்ந்து பைக்ல எடுத்தாங்க அதுக்கு இவரும் பைக்ல எடுத்தது அம்மாவுக்கா வேண்டி எல்லாம் இருக்கா வேண்டி அந்த கேர்ளை முடிச்சோம் இது மனித இயற்கை மனிதனுடைய லைஃப்ல நெச்சுரலா உள்ளது இதை வந்து யாரும் நிச்சயமானது யாரு யாருடைய நிஜரத்து இருக்குதோ ஒரு பெண்ணை முடிக்கிறதுக்காக வேண்டி பகிரத்து முடியலாமா ஆண்டவரை அவர் எதுக்கு வந்தாரோ நடத்தி கொள்வாரு அது அறிந்து கொள்வார் எந்த சக்தியுமே கேர்ள் கனடாவுக்கு படிக்க போயிருந்தா இவன் எப்படி வீசா படைக்க போயிருக்காங்க அவர் படிக்க போகல அவருக்கு போனாரு இது லைஃப் இது வந்து அவுட் ஆஃப் இல்லை இது லைஃப் ப்ராசஸ் இது இது லைஃப்ல வர ப்ராசஸ் இது லைஃப லைஃபா பாருங்க லைஃப யாரும் ஜீவனம் நீங்களா பார்க்க வர லைஃப யாரும் நீங்களா பார்க்க லைஃப் திருமணம் ஏற்றுக்கிட்ட சொல்றேன் இதை யாரும் லீகல் பேச ஆனா லவ் லவ் அந்த அன்பன்றது இல்லாம கல்யாணம் என்று நடக்க முதலாவது அன்பு வாழ்வாங்க அந்த அன்பை எடுத்து போறதுதான் அந்த அன்பு வாழ்க்கை மறக்காம அப்ப இந்த ப்ரொசஸ்ல நான் என்ன சொல்ல வந்திருந்தா கேர்ளுக்கு தெரியப்படாது என்ன ஒருத்தர் பார்க்கிறார் போய்க்கு தெரியப்படாது பெண்ணொருக்கு பார்க்கிறார்கள் இந்த ப்ரொஃபஷன்ல பார்க்கிறன்ற தெரியாம அதுக்கு என்ன புறாங்க வருகிறது மூசாலை ஒரு பறவை பறவை ஒரு மைக்ரண்ட் வந்திருக்கிறாங்க இஜிப்ட்ல இருந்து சவுதி அரேபியாவுக்கு மதியத்துக்கு வந்திருக்கிறாங்க சவுதி அரேபியாவோட இருக்கிற அந்த டெவலப்மெண்ட் நடக்குது நஜிரான்ல என்ன சொல்ற என்ன என்ன சிட்டி நியோம் சிட்டியா சவுதியில ஒரு பெஸ்டே பக்கமாக நடக்கிற அந்த அந்த ஏரியா தான் கூடிய ஏரியா அங்க வச்சுதான் ஒரு ஒரு ரெண்டு கேர்ள்ஸ சந்திச்சாங்க ரெண்டு லேடி கேர்ள்ஸ நீங்க ரெண்டு கேர்ள்ஸ சந்திக்கிறோம் பள்ளி கேர்ள்ஸ் சந்திக்கிறோம் நீங்க அதை நீங்க அந்த அந்த முகப்பத்து മുഹബത്ത് புத்தம் പുസ്തകമല്ല ஆனா புத்தம் என்ன தெரியுமா அந்த முகப்பத்தை ப்ரோசஸ் பண்ற ப்ரோசஸ்ல நினைக்கிறேன் நினைக்கிறேன் கெடுதியும் நல்லதும் இருக்கு நீங்க போனீங்க ஹஜ்ஜி போனீங்க எத்தனையோ பேர் ஹஜ்ஜி பேசுவது வந்து கல்யாணம் முடிப்பாங்க ஆனா ஹஜ்ஜில கல்யாணமே பேசக்கூடாது சொல்ல மாட்டீங்க வேற விஷயம் அப்ப இது குத்தம் அல்ல இன்றைக்கு இருக்கிற குத்தம் என்ன தெரியுமா அந்த எஃப்ஐஆருக்கு பிறகு அந்த அந்த முகப்பத்துக்கு பிறகு அந்த எஃப்ஐஆர் ப்ரொசஸ் பண்ற ப்ரொசஸ் தான் என்ன குத்தம் அது ஹராம் இது ஹராம் ஹலாலான ஒண்ணு இருக்கும் எப்படி போற மூசாவை சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு பரவேசி வந்திருக்கிறாங்க ரெண்டு கேர்ள்ஸுக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணக்குள்ள நடந்து கொண்ட பணம் அவர் திருந்த கைண்டஸ் எது பணம் அவர் திருந்த அந்த தத்துவவினர் இது அந்த ரெண்டு கேர்ள்ஸுக்கும் ரொம்ப ஆட்டப்படும் எனக்கு பெற்ற மாப்பிள்ள தான் வேணும்னு ஆட்டப்பட்டான் நல்ல என்ன வாழ வைப்பாரு இவர் என்ன வாப்பாட்ட வாங்க பார்த்தாரு என்ன என்ன வாழ வைப்பாருன்னு யாரும் பார்த்தார் நல்ல கட் ரெண்டாவது பார்த்தா நல்ல தப்பு அது வாப்பாடவே செல்லும் எந்த வாப்பாட்ட சரி பேசி நான் மூத்தொரு பொம்மை அவசரம் பார்த்தேன் நல்ல எனக்கு அவரை முடித்தாங்க எந்த வாப்பா நினைத்து விட மாட்டான் உலகத்தில் எந்த வாக்கம் பேசிக் கொள்ள மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் எந்த வாப்பாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீங்க கிரெக்டா போயிட்டு நான் கிளாஸ்ல ஒருத்தனை காட்டேன் அவர் மிச்சம் நல்லா எனக்கு அவனை முடித்தாங்க ஒருத்தனை யாரும் பேச மாட்டாங்க அந்த லாங்குவேஜ் வாப்பான பேசிக்கலாம் ஆனா அந்த லாங்குவேஜ் உண்டு கூட பேசுற லாங்குவேஜ் உண்டு என்ன லாங்குவேஜ் தெரியுமா குரான் பேசுற லாங்குவேஜ் இத இந்த ரெண்டு பேரும் பேசி வாப்பான நல்ல ஒரு மனிதர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினார் ஆனா அவர்கிட்ட ரெண்டு நல்ல குவாலிட்டி இந்த ஹைர மனிதன் எங்களை வீட்டுக்கு அவரை கூலி கெடுத்தா நல்லா பண்ணாங்க அப்ப கொஞ்சம் மாப்பிள சட்டை வேலை செய்திருப்பார் எங்களோட மாப்பிள சட்டை வேலை செய்திருப்பார் அட்வான்ஸ் லெவல் மகள் வந்து சொல்றேன் ஸ்கூல்ல நல்ல ஒரு சேவை செய்கிற பாப்பா பேரில் அவங்க படிச்ச பிள்ளைகள நல்ல பால் அவன் கூட்டு பிரச்சனை யாரு அப்ப பேசுற பேசுற நாங்க போட்டே பாப்பா டீ எல்லாம் ஊற்றி ரூம்ல போட்டு கலவை போட்டு தான் பாரு கடைசிக்கு அவன் டாக்டர் ஆவல்ல குடும்பமே டாக்டர் தான் போறாரு இந்த மாப்ப உங்களை தலைமையில செய்யல குரான் பேசுது மாப்ப உம்மல்ல உள்ள என்ன பேசுதுன்றத மாப்பமா புரியல முதலாவது பாப்பா சொல்ற மகன் சொல்றாரு பாப்பா மகன் சொல்லுது வாப்பாட்ட يا أبت استعجره إن خير من استعجرت القوي الأمين பாப்பா அந்த போய் எங்கள் ஊருக்கு பரமேசியா வந்திருக்கிறார் அவர்கள் ஊரை சேர்ந்தவர் அல்ல நல்ல பாலிசி வாப்ப நல்ல நம்பிக்கையான நம்பிக்கையா நம்பிக்கையான கேரண்டி குறைஞ்சது ஒரு பத்து வருஷமா செஞ்சு போறோம் இல்ல வாப்பா டுவெண்ட்டி அவர் எங்களை கண்ணால ஏறெடுத்து பார்க்க தந்த கண்ணை யாருக்கு பாதுகாத்து கொடையிலுமோ அவனை விட பெரிய பிரசுவதி அந்த அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் யார ரெக்கமெண்டேஷன் மகள்கிட்ட இது மகள் பேசுற லாங்குவேஜ் வேற டபுள் மீன்ல பேசுறா இப்ப பாப்பா உங்களுக்கு இந்த ரெண்டு மகள் ஒரு மகள் அவங்களுக்கு நான் நீங்க கல்யாணம் எந்த விருப்பம் நேரடியாக சொல்றது அப்ப இப்ப கல்யாணம் சரி மிக அன்பா சொல்ற பேரத்துக்கு போர்க்குள் மரேஜ் ஆனா வாழ்க்கையில் இது பேரத்துக்கு சொல்றேன் பாய்ஸுக்கு சொல்ற கருத்துமா பேரண்ட்ஸுடைய பிளஸிங்ஸ் இல்லாம கல்யாணம் இல்லை பிளஸிங்ஸ் இல்லாம கல்யாணம் பேரத்துடைய போர்க்குள்ளே கல்யாணம் முடிச்சேதான் பேரன்ஸுடைய பிளஸிங் இல்லாமல் கல்யாணம் முடிச்சா ஏதா இந்த ரெண்டுல ஒன்ற நீங்கள் லொக் பண்ணினீங்கன்னா உங்களோட லைஃப் இதான் மார்க்கம் மார்க்கம் எங்களோட மார்க்கம் அழகான மார்க்கம் இந்த இருபத்தஞ்சு என்ன வளர்த்தெடுத்து இந்திரத்தை போது வச்சு ஏந்த மாப்ப பிளஸிங் இல்லாம எந்த லைஃப் எனக்கு மூவ் பண்ணலாம் அப்ப ஐ லோட் தட் ඒක පාස්ලොක් තමයි. එන්නේ උපමා நான் බලවත්කමට නාමුනිස්ස ඒක දීසවක්. பேரன்ஸுடைய பிளஸிங் இல்லாம நீங்க முடிச்சா உங்களை பார்த்து அவங்க செஞ்ச உபகாரம் அவங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கண்ட கனவு அவங்க ட்ரீம் அவங்களுக்கு இருந்த உங்களை பத்தி இருந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே தவறு கொடியாக இருந்தது அப்ப அதன் சொத்தத்துக்கு நீங்க முடிஞ்சு கொண்டு பார்க்க உங்களோட ஃபியூச்சர் சொத்தாகிடும் எனவே மார்க்கம் சொல்றது இந்த ரெண்டு இடையில தான் உங்களோட நிக்காக அமையணும் திருமணம் அமையணும் பேரன்ஸுடைய பிளஸிங் தேவை go என்று சொல்லி பேரன்ஸ் கைட் பண்ணணும் இந்த ஒன்று சொல்றேன் யூத்துக்கு நீங்க அன்பா சொல்றேன் நிக்காது என்பது திருமணம் என்பது ஒரு கேர்ளுக்கும் ஒரு பாய்க்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு போல உங்களோட அவருக்கு ஒரு மக்கள் உங்களுக்கும் மாமான்றது போல உங்களை திறந்தவாதியாரு புரியுமா இங்க நடக்கிற ப்ரொபோசல் வந்துட்டு கேளுக்கு போயிட்டு மட்டுமல்ல யாருக்கு அப்ப ஃபேமிலி ஸ்டேட் பார்க்கணும் எதை பார்க்கணும் ஃபேமிலி நல்ல மாசம் நீங்க எதிர்பார்க்கிற கலர் இருக்குது அந்த அந்த வெள்ளையில அந்த கருப்பு கோல நின்னா பச்சை கோடு பயிற்சிக்குது அப்படிதான் பாக்கீங்க பச்சை கோல வெயில் அதெல்லாம் தெரிய உங்களுக்கு ஆனா மாசையார் மாசையார் அவங்களோட வாப்ப பார்த்தாங்க தெரியுமா பள்ளியில் நிக்காம நடக்கக்குள்ள அவரை பார்த்து மச்சாந்து சொல்றதுக்கு அவருக்கு என்ன கூட அந்த சோசியலிஸ்ட் அந்த சோசியலிஸ்ட் கூட மாப்பிள்ளைக்கு வாப்பா இந்த சொன்னார் சரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை சரி ஆனா எனக்கு ஒரு மக்கள் இல்லைங்க அன்றைக்கு தான் விலகிச்சு கல்யாணம் என்பது தனி நபருக்கு கிடையாது யாருக்கு கிடையாது இன்னும் சொல்லுங்க போவோம் நீங்க நிக்கா செய்ய போறீங்க உங்களோட மகனா அல்லது நீங்க நிக்கா செய்ய போறீங்க உங்களோட மாப்பா உங்களுக்கு வயசு இருபத்தஞ்சு தான் உங்களோட குடும்பத்தில் நீங்க மூத்த முடியல உங்களோட மாப்பாக்கு ஐம்பது வயசு உங்களோட குடும்பத்துல நீங்க மூத்த புள்ள உங்களோட மாப்பாக்கு ஐம்பது வயசு நீங்க முடிக்க போற வீட்டுல வந்து கடைசி புள்ள எட்டாவது புள்ள அப்ப வாப்பகத்துல ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசு உடைய ரெண்டு பேர் தான் இப்ப சேர போறாங்க குடும்பத்துல சம்பதிப்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரெண்டு பேரும் நினைச்சுக்கணும் ஜெனரேஷன் எப்ப இந்த அளவுக்கு நீங்க லைஃப டிசைன் பண்ணினா மட்டும்தான் இந்த வண்டி என்ன செய்யும் நீங்க சுமூகமா சும்மா கேட்கணும் அதுல சொல்லுவாங்க பேரும் கூட்டாளியா ஜபிக்கும் யாரோட கூட்டாளி நான் சொல்லுற ஆரம்பத்துல கல்யாணம் முடிச்சக்குள்ள இந்த கடை கொடுக்கக்குள்ள வந்துட்டு ரொம்ப சொந்தா இப்பாங்க வாங்கக்குள்ள செய்வாங்க அதே மாதிரி கல்யாணம் முடிக்கக்குள்ள ப்ரொபோசல் நடக்கிற காலத்துல இவங்க ரெண்டு பேரும் பாராட்டுற அன்பிங்களை யாரும் தெரியும் இந்த ரெண்டு குடும்பமும் சொல்லுவேன் இதுக்கு பிறகு வர பெண்ணாளைக்கு உடுப்போட்டு போகாது இதுக்கு பிறகு பெருநாளைக்கு சாப்பாடு போகாது இதுக்கு பிறகு குடும்பம் கல்யாணம் நடக்கும் வரைக்கும் ஒன்று வருத்தமானம் கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்க குடும்பம் நாங்க எல்லாம் கலகிலப்பட்டு மறுபக்கம் கடன் கொடுக்கக்குள்ள விட்டவரைக்கு போனா மாசாமா உமா வாப்பா பொண்டாட்டி புள்ள எல்லாம் இழுத்து அது அதுக்கு உள்ள லாங்குவேஜ் எனக்கு மிக தெரியும் ஆனா நான் அப்படி செஞ்சில்ல செய்ய போறது நல்லா காப்பாற்றுவானாக அப்படி கடந்தாலும் யாருக்கு நடத்த விஷயம் ஆனா அந்த லாங்குவேஜ் கேள்வி லாங்குவேஜ கடை கொடுக்க செய்யும் கடனை கொடுக்க நீங்க கல்யாணத்தை பற்றி கொண்டு பாதிக்கப்படுவாங்க நான் சொல்ற ப்ரோசஸ் கொஞ்சம் கஷ்டம் ஆனா அதான் வியல் அந்த வியலுக்கு வாங்க இப்ப சமூகம் சொன்னாங்க இப்ப வாங்க நான் சொன்னதுக்கு அதிசி சொல்றேன் இதை சொல்லி இன்றைக்குள்ள ஒப்ப முடிப்போம் நாளைக்கு இதை தொடர வேண்டி வரும் சரி சொன்ன சம்பவம் உலகத்திலும் வளமையை உலகத்தில் வளமையை அது ஆதமலை காலம் தொட்டு இந்து வரைக்கும் அந்த பலனையை மக்கள் ஃபாலோ மக்கள் திருமணம் என்று வரக்குள்ள தனக்கு விருப்பமான ஒரு தான் முடிப்பாங்க ஆனா தனக்கு அந்த விருப்பம் வாரத்துக்கு நாலு விஷயத்துல ஒண்ணு காரணம் விஷயத்துல நாலு விஷயத்துல இந்த பொண்ணே நீ ஏகம் என்ன கேட்டா அவங்க ஏதோ ஒரு காரணம் அது நாலு ஒன்று கட்டாங்க என்னைக்கும் அது அந்த காலத்திலேயே உள்ளது கேர்ள்ஸ சைட்ல அவங்க அந்த கேர்ள் மீது ஒரு மகப்பத்து வரும் அந்த கேர்ள கேர்ள முடிப்பாங்க இது மனிதனுடைய அதாவது இயற்கையாகவே நேச்சுரலாகவே மனிதன் நல்லா வச்சிருக்கிற ஒரு இதுக்கு குடிப்பாங்க கூட்டம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க நல்ல ரிச்சராங்க அவங்களுக்கு பணம் தேவையில்லை அவங்களுக்கு என்ன தெரியுமா எது குடிப்பாங்க அந்த இந்த குடும்பத்தில் குடிச்சிக்கணும் அவளுக்கு பணம் தேவை அவளுக்கு அழகும் தேவை அவங்க அவங்க முடிப்பாங்க இருக்குதா மாஷா ஃபெமிலி ஃபெமிலி எந்த முடிச்சீங்க அது மேல வைக்கிறோம் அது மேல இவருக்கு பேர் வச்சிருக்காங்க ரொம்ப ரெண்டு பேரும் சுருக்கமாகி வர மாதிரி அது லைஃப் எனக்கு கொழுப்பு மகம் தெரியுமா கேட்க மாட்டேன் அவர் அந்த ரோயல் என்றதுக்கு தெரியலாம்னு கேட்டுட்டு ரோயல் அது மனிதன் லைஃப்ல இருக்கிறது அது சுத்தம் அல்ல மாமனை கட்டி பிடிக்கும் அது ஒரு இங்கிலீஷ் ஒரு சொல்லுவாங்கன்னா உங்களோட பாப்பா பூவரா இருந்தா நாம பூவரா இருந்தா அதோட மறக்கலாம் அப்ப ஒரு கூட்டம் முடிப்பாக செல்வது வைத்த சைட்ல நல்ல வெல்டிங் ஃபேமிலி எங்களுக்கு முடியும் இன்னொரு சைட் பார்ப்பாங்க நல்ல ஃபேமிலி இன்னொரு பார்ப்பாங்க ஃபேமிலி தான் எடுக்கிறது கொண்டு இல்லை அது இல்லை ஆனா மாஷா கார்ல முடிச்சு உட்கார்ந்து போயிருக்கேன் அப்ப என்ன நல்ல அழகு நல்ல அப்படி ஒரு காரணம் ஒன்று தேவை உம்மா வாப்பா ஃபேமிலி பணம் ஒன்று தேவை அழகா இருந்தா மட்டும் இந்த மூணு பர்பஸுக்கு உலகத்துல கியாமத்து வரைக்கும் சரியாக நடந்து கொண்டிருக்கு ஜலாசம் கல்யாணம் முடிக்கிறதே பேப்பர் பிக்சரோட பேப்பர்ல பார்த்தா தெரியும் இயற்கைக்கு முரணாக யாருக்கும் பேசல யதார்த்தம் அப்படித்தான் நாங்க சும்மா மார்க்கத்துல மார்க்கம் என்பது நெற்றோடனுக்கு அப்பால் பண்ற நெற்றோடுக்குள்ளதான் மார்க்கம் அப்ப மனுஷனுக்கு கல்யாணம் முடிக்கக்குள்ள இந்த மூணு கோசஸும் கட்டாயம் அதுக்குள்ள இருக்கும் நாலாவது ஒரு பெண்ணுடைய தீனுக்காகவும் கிடையாது அப்ப தீன் இருந்தா அழகில்லை நடத்தம் அல்ல தீன் இருந்து செல்வம் இல்லை நடத்தம் அல்ல செல்வமும் இருக்குது செல்வமும் இருக்குது குடும்பமும் நல்ல குடும்பம் தீனும் இருக்குது நல்ல அழகு தீன முன்னுக்கு வச்சு அடுத்த மூணில் ஒன்று என்ன குடிங்க தீன் இல்லை ஜீரோ அப்ப ஒருத்தர் சொன்னாரு நீங்க சொல்லுங்க எப்படி சொல்லுங்க நீங்க மார்க்கத்தோட ஒரு பிரமோகம் வந்து நீங்களும் இருக்கு எப்படியோ ஜீரோ எங்களுக்கு வெளிரோ வெளித்தான் வெளித்தோட்டத்துல ஜீரோ எங்களுக்கு ஊடுறங்க தெரியல அப்ப உங்கள்கிட்ட மக்கள் ஒருத்தர் கேட்டாரு அப்படி நீ இப்படி இருக்கிறாய் அங்க முடிக்க போறாய் இவர்கிட்ட சொன்னோம் இவர் சொல்லுவாரு இல்ல மூணு மாசத்துல மூணு பர்தாவை மாத்திரும் அவர்தான் யாரைய யாரைய அது நல்லதானே பந்தாம்போட முடிக்கிறத விடவோ ரிலிஜனா ரிலிஜனாக இருக்கிறவன் முடிக்கிறத விடவோ ஒத்தரை வெளியில இருந்து ரிலிஜன் ஆக்கிறத செய்யும் மிச்சம் நல்லதானது யார் சொல்ற யார் சொன்ன அப்ப அதுக்கு அவன் அது எவ்வளத்தை சொல்றது போல அவளத்தை சொல்ற என்ன உனக்கு ஒரு தானிக்காரனே பேசுற வெளியாகும் யார்கிட்ட சொல்ற யார்கிட்ட தீனுக்கு எதிர்க்கிறத ஒத்தர முடிஞ்ச வாழ தீண்ட உள்ள ஒத்தரைய முடிஞ்சு சேர்த்தோடு வந்துருங்க வாப்பா லைஃப்ல வித்திருக்க வாழம் போட்டி போட்டு வெந்தவங்க யாரும் இல்லை கல்யாணம் முடிஞ்ச உடனே வாழ்க்கையில வெற்றோணம் உண்டா மனைவிக்கு தோற்கும் மனைவிக்கு தோத்தா மட்டும் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அதான் வாழ்க்கையில அதனால பப்ளிக்கா சொல்றேன் சீக்கிரம் இயற்கைக்கு ஒருவனாக யாருக்கு பேசலாம் அதனால நாங்கள் நான் நான் விருப்பம் நீங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பெண்களை விவோர்த்தை இஸ்லாத்துல படித்து கல்யாணம் வைக்கிறீங்களா ஆனா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு மடங்காய் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு மடங்கு நான் அதை பத்தி உறவு கேட்கிறேன் நான் மறந்தா நீங்க கேளுங்க சொல்றேன் லைஃப்ல அப்படிப்பட்ட கல்யாணம் ஒரு யூத அம்மாவும் யூத வந்ததுக்கு பிறகு அவருடைய அந்த பெண்ணோட சல்லல்லாசனுடைய தேவி எப்படி நன்னரத்தை முடிச்ச கல்யாணம் சொல்லுவார் நன்னரத்தை மாரியத்து புதுசியா முடியப்பா அது சொல்லலாம் அந்த இஜிப்சியன் கேர்ல அவருக்கு அவட லைஃப் ஸ்டைல் வித்தியாசம் லைஃப கம்ப்ரமைஸ் பண்ணணும்ன்ற கட்டாயம் யாருக்கு இல்லை மார்க்கத்தில் இல்லை அவருக்கு ஃப்ரீடம் இருக்குது அதனால இப்ப இஸ்லாத்துக்குள்ள வாரம் ஒரு பெண்ணை நீங்க முடிக்க போறீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தாய் அதை புரிஞ்சு போங்க போகலாம் நீங்க புரிஞ்சு வந்தாங்க அப்படின்னு முடிச்சதுக்கு போறது நீங்க மாற்றிக்கொண்டு இருந்ததும் இல்லை மார்க்கமும் இல்லை அவோ இஸ்லாத்துக்கு போயிட்டு இப்ப பெமிலி உங்களுக்கு இப்படிப்பட்ட சிக்கல்கள் நாட்டுல அப்படி கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு இடையில நீங்க விட்டுட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையில சஃபர் பண்ணி அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப இஸ்லாத்திலிருந்து வெளியே போனாக்கள் என்று சொல்லி ஒரு யூனியன் இஸ்லாத்திலிருந்து வெளியே வந்து இஸ்லாத்திலிருந்து வெளியே பேசி அவங்க யூனியனாவே இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறாங்க கண்டிப்பா கட்டாயம் இல்லை இன்னமொத்தனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி நீங்க நினைக்கப்படாது உங்களோட உங்களோட சேஃப் ஜோன்ல இருந்து நீங்க போக கூடாது அதான் மார்க்கம் பிளைட்ல போறா எந்த பிளைட்ல போறீங்க தானே என்ன செய்யும் பிளைட் ஒரு மெசேஜ் வரும்னா in case of lack of oxygen before help other you wear the mask நீங்க இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முந்தி you have to be in safe zone you have to protect your life நீங்க இந்த கொண்டு உங்களை நீங்கள் பாதுகாப்பு கடந்து எல்லவில்லாமை இப்படித்தான் அந்த பெண்ணுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தந்த யாருக்கு அது பேருன்னா சபியா நன்றி பொய்யை உதயமாக தலனம் ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு செப்பரேட் ட்ரீட்மெண்ட்னா சல்லமா நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்ன உடுப்பு உடுப்பு தானே உடுப்ப பொலிவுக்கு பிரிக்கணுமா இது ஜுப்பா இப்ப காட்ட முடியும் நீ கொடுத்திருக்க ஷர்ட்ட பல்ல காட்ட முடியும் வயது பிரிக்கலாம் உங்களுக்கும் உங்களோட வயதுக்கு இடையில உள்ள பிரிவினை வரலாம் எனக்கு ரெண்டு வயதுக்குள்ள பிரிவினை வரலாம் ஒடியாரத்தான் வரலாம் பிரிவினை உணர்வான எமோஷனல் பிரிவினை வரையலாம் We are in that. Whenever she raised the hand, our dua would husband impact. Whenever the husband raised the hand, husband dua our impact. இந்த பொருள் வரும் இந்த பொருள் வரும் சரி எனக்கு மிச்ச விஷயம் பேசுறதுக்கு வந்ததானா நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுறது வரேன் அப்ப நீங்க இந்த சல்லல்லாஹோட சொல்ல வந்துட்டு அப்படி சபையா என்று உரையை முடிஞ்சாங்க முடிஞ்சு ஒரு நாளும் தந்த வைபவத்தான் பெரிய அஜிலே ஒன்று போயிட்டாங்க ஒகுதுல நீங்க போனா அந்த புத்தகம் அங்க அதுல மனைவிமார்கள் எங்க தங்கி இருந்தாங்க ஹிஸ்டாரிக்கல் வரக்கூடிய எந்த ஒரு ஜேர்னியிலையும் தந்த மனைவியை விட்டு அவங்க பிரிஞ்சு நிற்கல இது இது ஒரு இது பாடம் எவ்வளவு நம்பிக்கை சல்லாத்துல எவ்வளவு இல்லத்திலே தொழுகையில இல்லத்திலே பாடம் உண்டா அது ஒரு பாடம் குடும்பத்தோடு அது பெரிய பாதுகாப்பு பேசுவோம் ஆனால் லைஃப்ல ஒவ்வொரு வருஷமும் பத்து நாள் செஞ்சுப்பாங்க யாருக்கும் மறைமாறுக்கு பத்து நாளைக்கு டிஸ்கனெக்ட் டோட்டல் அதான் கடைசி பத்து ரம்ஜாவுடைய கடைசி பத்து நாள் கடைசி கவனிப்பாங்க பள்ளியோடு பள்ளியோடு வெளியே தலையில நல்ல ஒரு சும சொல்லுவோமே நாங்க சொல்றோம் தலையில பொடுகு மாறுது தலையை கலு போனோம் பள்ளிக்கு வெளியே போட்டாங்க பத்து நாளைக்கு எல்லாரும் இருந்து வச்சுவாங்க எல்லாரும் அவங்க அவங்களோட அவங்களோட உமா உதவி ஆயிஷா வைத்திருவா அப்பா அப்பா அப்பா இஸ்லாமத்துக்கு வந்த பொங்கல் எங்க போவோம் your image. இஸ்லாத்துக்கு வந்த பொம்பளைங்க போவான் அவன் மார்க்கமே வானம் குடும்பமே வானம் வந்து எங்க வந்திருக்கிறார் நீங்க பயன்படுத்தீங்க இப்ப உங்களோட அவட உங்களோட மத்த வாய்ப்பு எல்லாரும் போயிட்டாங்க ஒரு நாளைக்கு எத்தனையோ வார்த்தைகள் எத்தனையோ வேர்ட் நம்ம பேசி ஆகணும் யாரோ ஒருத்தர் கேட்கணும் அதை இதெல்லாம் ஹியூமன் பத்து நாளைக்கு அவ பேசாம அப்படி தனியது என்ன ஆகும் சல்லல்லா சொல்லலாம் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்கன்னா பெருத்துங்க புகாரி செய்வோம் புகாரிய பெற்றுப்போம் இடத்துக்காவுடைய பார்த்துட்டு போவோம் சல்லல்லா அவளை சொல்லலாம் பத்து நாள் பள்ளியை விட்டு வெளியே போக இல்லை பள்ளியை விட்டு தந்திருந்தாங்க கபியாவுக்கு பிறகு பள்ளிக்கே ஏன்னா தனியை இருக்கிறார் அவட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எல்லாரும் எல்லா மத்த மனைவிமார்கள் எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியோட போய் சேர்ந்துட்டாங்க இவ என்ன நன்றி வந்தவள் காப்புல நான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் அவனுக்கு அவனோட கழிக்க வேண்டிய நேரத்தை கழிக்காமோட சல்லமாக தீனுக்கு எடுக்கிறதுக்கு முடித்தவாறு கேட்டால் நீங்க யுத்தம் செஞ்சு தப்பேட உங்களுக்கு யாரோட கடைசி நீங்க அது எத்தனையோ பேர் எத்தனையோ வரலாறு சொல்றதுக்கு சம்பவங்கள் இருக்கு அந்த மாதிரி தேவையில்ல நான் சொல்றது நீங்க கல்யாணம் முடிச்சக்குள்ள உங்களோட சேஃப் நீங்க இஸ்லாத்துல மார்க்கத்துல தீன்ல இந்த ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சுக்கோங்க தீனருக்குது அழகும் இருக்குது தீனருக்குது பணம் இருக்குது தீனருக்குது நல்ல குடும்பம் இருக்குது ஆனா நல்ல குடும்பம் ديننا دين ديننا என்னங்க தீன் கைக்கும் தீனுக்கு இந்த வரவிறக்கம் மறு எந்த புரிசேஷன் கொண்ட தீன் தீனுக்கு இஷ்டப்பட்ட நாங்க வீடுண்டக்குள்ள ஒவ்வொருத்தருடைய இமேஜினேஷன் ஒரு பண்பர் மேடம் மாஷா அல்லா காலை கால மூடி கைய மூடி இதை மூடி மாதிரி பேசுவேன் ஒரு உடம்பே மறக்கிறான் எல்லாம் மூடி இருக்குது எல்லாம் கம்ப்ளீட் இது பார்க்கப்பட்டது சிலாக்களை பண்ண மாஷா அல்லா அவங்களோட வாழ்க்கையில அவங்கள மாதிரி தொழுகிறவங்களை காண மாட்டேன் சுமார் சில மக்கள் நிற்பாங்க நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் சில மக்களை கண்டிக்கிறேன் அவங்க உடுப்புகளை பார்க்க இவங்க முக்கியமான டவுட்டா இருக்கும் முக்கியமான டவுட்டா இருக்கும் கடைசி இருபத்தஞ்சு வருஷம் மண்டே தேர்ஸ்டே பார்க்கணும் உடுப்ப பார்த்தா எப்படிதான் உடுக்கிறாங்க இத உடுப்புல வச்சு அவனை பார்க்க அவனை பார்த்தீங்கன்னா செலாக்கள் இருப்பாங்க நீங்க ரெண்டரை வீடு தானே சம்பளம் கடை கொடுக்குறீங்க செலாக்கள் இருக்கிறாங்க மாசம் அவங்களோட எழுபது இருபத்தஞ்சு வீதம் கடை கொடுத்துருவாங்க இருபத்தஞ்சு இந்த நாக்கத்திலோ லேடிஸ் இருக்கிறாங்க மாஷா அல்லா ஹஸ்பண்ட் மௌத்தான உடனே ஹஸ்பண்ட சொத்துல இருந்து அவருக்கு கிடைச்சிச்சு எட்டு ரொம்ப பன்னெண்டரை வீதம் கிடைச்சிச்சு அந்த பன்னெண்டரை வீதத்தையுமே சதக்கா கொடுக்க தெரிஞ்சிருக்கிறாங்க அது பன்னெண்டரை வீதம் உண்டா நீங்க நினைச்சப்ப பன்னெண்டரை லட்சம் என்று சொல்றீங்க அவங்க அபவுட் ஹண்ட்ரட் மில்லியன் அப்ப தீவுண்டா என்ன தீவுண்டா என்ன சில கடைசியா ஒரு நாயத்துல மூணு விஷயம் முதலாவது ஒரு பெண்ணுடைய தீ நடக்கிறது மூணு விஷயம் ஒன்று அவட இதுல அந்த சுரக்கத்தை பத்தி பெண்களை பத்தி வந்து சுரக்கத்து பெண்களை பத்தி அந்த பெண்களை நீங்க சொல்றதுக்கு முன்னால எந்த ஒரு அந்நிய ஆணும் தொட்டில்ல அல்ல எனக்கு உங்களுக்கு தொகைக்கு செய்யணும் எங்களுக்கு இந்த இப்ப நாங்கள கல்யாணம் முடிச்சா சரியா அப்ப நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு துவா செய்வோம் அல்ல எங்களுக்கு அதை பார்க்கிற சந்தாந்தனாக சொல்லணும் கல்யாணம் முடிச்சு முதலாவது நாள் வைஃபை சொல்ற ராவிக்கு bed night degree bed night என்ன தெரியுமா பெட் நைட்டு என்ன தெரியுமா அன்றைக்குத்தான் ஒரு பெண்ணை என்ற கையால தொட்டிருக்கிறேன் என்ற இரவு தான் பெட் நைட் இல்ல இதுக்கு முந்தையும் தொட்டிருக்கிறேன் இன்றைக்கும் சொல்றேன்னா அதுக்கும் ஒரு பெட் நைட் கல்யாணம் முடிச்சு கிருஷ்ணாய்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அவருடைய ஃபர்ஸ்ட் நைட்டே அவருடைய கபருடைய நீங்க ஒரு பெண்ணுடைய தீன் அளக்கிற முதலாவது அளவு போல் அசன பல்லா அவட பத்து நித்தனம் நீங்க கடையை போனீங்க உடுப்படுக்கிறதுக்கு பொன்பாக்க போனீங்க தானே உடுப்பு போனா பொன் பார்க்க போனோம் தானே பொன் பார்க்க போன கடைக்கு போன உடுப்பு வாங்குறதுக்கு அங்க போயிட்டு பார்த்தா ஒரு சேட்டம் நீக்குது நல்ல விருப்பம் தான் நல்ல அழகா தான் நீக்குது எல்லாம் சரி ஆனா இருபத்தஞ்சு பேர் ஏற்கனவே போட்டு பார்த்தது இருபத்தஞ்சு பேர் ஏற்கனவே போட்டு பார்த்த ஷர்ட் நல்லா விளைஞ்சது போட்டு பார்த்தது நீங்க வாங்கி சொல்லிக்கலாம் ஒரு மாப்பிள்ளை பொம்பு இருப்பாக்கவா அத்தன் அம்மா சொல்றான் அவள் பியோ அந்த அல்லா எங்களை எங்களை பெண் குழந்தைகள் அல்ல அப்படி ஆக்கி வைப்பானா எங்களுக்கு தர இருக்கின்ற மனைவிமா நம்ம அப்படி ஆக்கி வைப்பானா இது முதல் கொள்கை தீன் அளக்கிறதுக்குரிய முதல் கொள்கை இரண்டாவது கொள்கை என்ன தெரியுமா கனிமா சிறப்பினா அவளுக்கு இரண்டாவது கொள்கை அந்த தீ நடக்கிற இரண்டாவது கொள்கை உடுப்பல்ல உடுப்பொரு பகுதி இரண்டாவது கொள்கை அல்லா சொன்னத உண்மைப்படுத்தி வைப்பார் மூசாலத்தாத்திரி உமா அல்லா சொன்னா பிள்ளைக்கு பாலை கொடுப்போம் இல்ல சுட்டி கொடுக்க தரீங்க அண்ணா சொன்னா போட சரியா போடுவோமே இப்ராஹிம் இஸ்லாம் மறக்க போறாங்க இஸ்லாம் இஸ்லாத்த ஹாஜர் சொல்றா ஏற்றம் கலந்து போறீங்களா இந்த அல்லாத கஷ்டல அல்லா சொன்னாரா அல்லாத கட்டளை அல்லா சொன்னானா பர்த்டே பார்ட்டி கொண்டாடோனா இந்த மார்க்க பானம் என்று மனிதா மார்க்க பானம் இந்த புள்ளேட மனசு நோக்காலும் பிரச்சனை இல்ல அல்லாத மனசு நோக்கக்கூடாது உப்ப சொல்றா நீங்க எல்லாம் மார்க்கம் மார்க்கம் வந்து பார்த்து கொண்டிருந்தா நாங்களே வாழ்ந்து முடிஞ்சிருந்தா அல்லாத காலத்தை கொண்டாட்டு சம்பவம் அல்லாத தீன்ல வாழ வேண்டியதுதான் ஒரு பெண்ணுடைய தீன அளக்கிறதுக்குரிய இரண்டாவது அளவுகோல் ஒன்று சொன்னேன் ரெண்டாவது அவட தீன் அளக்கிற ரெண்டாவது தான் அல்லா சொன்னானா அதுல ரெண்டாவது சாய்ஸ் இதுல மிச்சம் பெண்களை பத்தி மிச்சம் இருக்கு நமது பேசுகிற இருபத்தஞ்சு நாள் பேச வேண்டியது பெண்களுடைய தஸ்தி பெண்கள் எப்படி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க உங்களோட லைஃப் சொர்க்கம் நீங்க சொர்க்கம் போக தேவை இங்கே சொர்க்கம் கிடைக்கும் இங்கே சொர்க்கம் கிடைக்கும் அந்த பெண்ணிடத்து அந்த அந்த அந்த அந்த தஸ்தி இருந்தான் ஹராமலால் பேணுவாங்க எல்லாம் அல்லா ஹலா அல்லா சொன்னாரா இல்லவா பெற்றோர்களுடைய பெரிய பொறுப்போட்டி அந்த உணர்வோடே எங்களை பிள்ளைகளை வளர்ப்போம் அல்லா சொல்றது அல்லா ஒரு நாளுமே எங்களுக்கு எங்களுக்கு அநியாயம் எதையுமே சொல்லுங்க எல்லாமே வெடிக்கிறது ஏழாவது அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை அடையாளப்படுத்துறதுக்கு இருக்கிற மூணாவது மெஷரபல் பொய்கள் இருந்தால் வக்கானத்தினர் காணிச்சு அன்றாடம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை முறையாக சொல்லுங்க அன்றாடம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு அது நாங்களும் செய்கிறோம் அவர்களே செய்கிறோம் அது எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு அவருக்கும் இருக்கு குவாக அது குவாக இருக்கணும் மட்டும் தப்ஜீலே இருக்க அல்ல எனவே இப்படிப்பட்ட தீன் என்றால் நீங்க நாங்க பெற்ற தீன் ஒரு ஒரு இமேஜ் பண்ற தீன் அல்லது இந்த மூணு கொள்கை ஒன்றென்னா அல்லாஹ் அருள் செய்வாரா சுத்தம் பெண்களுக்கு சொல்றேன் தாயே சகோதரியே சிஸ்டர் உங்கள்கிட்ட இந்த பிரியோரிட்டி வருமென்றால் இதே பிரியோரிட்டி உங்களோட பரம்பரை கொடுக்கணும் இது கொண்ட முடிக்கிறேன் நான் சூரா யூசுஃப ரொம்ப தேசிப்பேன் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சூரா சூரா ஒரு நூறு கூட சூரா எனக்கு சூரா ஒரு வந்துச்சு யூசுப் அலை இஸ்லாம் ஒரு யங் பாய் மெச்சுவர் மெச்சுவர்டாகி அழகு ஒரு ஸ்மார்ட் பாய் வாப்பொம்ப எங்கன்னு தெரியாது ஹி அவருக்கு அட்ரஸ் இல்லை ஹீ இருந்து எடுக்கப்பட்டு இந்த கலர்ஸ்ல வளர்ந்து இந்த பழக்கங்களுக்கு தான் மெச்சுவர்டானார் அந்த வீட்டுக்குள் இருக்கிற அந்த லேடி கிங்ட வாய்ப்புக்கு இந்த யூசுப் மீது ஒரு ஆசை வந்து ஐ வாண்ட் டச் வராபதத்து உள்ளத்தை உருவாக்கி கைக்கிறார் யூசுப் டச் அந்த அளவுக்கு ஸ்மார்ட் அந்த அளவுக்கு ஸ்மார்ட் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமைகள் வராம காப்பாற்றுவாங்க என்ற அந்த நிலைமை வந்து நாங்கள் ஒரு பெய்த அப்பிக்கொள்வோம் இது இது ஒரு யூத்துக்கு பாருங்க அப்ப யூசுப் அலைசலாம் அந்த அளவுக்கு அழகு وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب கதவெல்லத்தை முடித்தார் ஒரு கதவை கலந்த கதவு கொடுத்தார் எல்லா கதவையும் மூடி தான் கூப்பிட்ட பாவத்தை பற்றி காலம் கைத்தன கம்சுமி யூசுப் அலிசலாம் அல்லாத பயத்துல சொன்னாங்க கால மகாதப்பா அல்லா என்ன பாதுகாப்பான நடக்க இல்லை அவர் ஓடினாரு கதவு மூடப்பட்டீங்க பா கதவு பக்கம் ஓடுறாங்க ரெண்டு பேரும் யூசுப் அலையெல்லாம் பாவத்தை விட்டு போடுறாங்க அவ பாவத்தை சேர்ந்து ரெண்டு பேரும் ஓடுறாங்க கதவு மூடப்பட்டீங்க கதவு மூடப்பட்டீங்க நல்லா தெரியும் சாமி அதை இருக்குது அந்த பெண்ணை கைதைக்குது ஒருத்தருக்கு முன்னுக்கு வரையலாம் கதவு மூடப்பட்டீங்க அவன் கதவை மூடி சாமியை கைதைச்சு கொண்டிருக்கிறான் யூசுப்புக்கு தெரியும் கதவு மூடப்பட்டீங்குது ஆனாலும் மூடப்பட்ட கடல் பக்கமாக ஒவ்வொருத்தரும் தியாகம் போனாங்க கதவு துறப்பட்ட அல்லா சொல்றான் நீ பட்டிய விட்டு ஓடி வா நான் கதவை திறந்துட்டாங்க ஆனா நீ ஓடி வராதவரை திறக்க மாட்டேன் ஓண்ட பார்க்க நீ முதலாவது செய்ய இது கிட்டத்தட்ட வரலாறு இந்த இதை பார்த்து வரலாறு எழுதப்பட்டது எப்படிப்பட்ட கராபாத்துகள் முன்னோர்கள் நடந்துச்சு அது நடக்கிறது இயற்கை அல்ல அப்படி வச்சிருக்கலாம் எனக்கு ஒரு டவுட் தெரியுமா நதியாகவே நடந்திருக்கிற யங் ஏஜ்ல இது யாரோ ஒருத்தர் இவட குடும்பத்தை செஞ்சிருக்கணும் இந்த ஜீன்ஸ்ல இல்லாதவங்க வரையலாம் எங்க வரையலாம் இன்புட் இல்லாம அவுட்புட் கொண்டு வரையலாம் இன்புட் என்ன வரும் நீங்க ஒரு நடவடிக்கை செய்யறதா நல்லா இருக்கவங்க இப்ப நான் இதில் உட்கார்ந்து பேசுறதா ஒன்றோ ஏத குடும்பத்தில் எங்க பாப்பாவோ எங்க அப்பாவோ யாரோ ஒருத்தர் செஞ்சு துவாவை அல்லது எனக்கு ஒருத்தர் செஞ்சு துவா இல்லாத இதனை செய்யலாம் யூசுவனுடைய மாப்பட மாப்படம்மா அவங்க ஓடிக்கிறாங்க அந்த ஓடின ஓட்டத்துடைய விளைவுதான் இன்னைக்கு ஓடுது அன்பு தாயே சகோதரியே நீங்க ஓடினா அவங்கள பத்தனை தர அவங்கள பரம்பரையில வெளியாகும் உங்களோட பிரியோகத்தி உங்களோட குடும்பத்துல வெளியாகும் அம்மா வெளியாக்குவார் அந்த சம்பவத்தை சொல்ல நேரமில்லை அல்லாஹ் மகானவத்தால எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக புரிவானாக நாளைக்கு இதே தொடர் இன்ஷால்லாக பேசுவோம் For more lectures, visit slhub.com.